அவர்கள் பாக்கியங்களை நாம் ஒவ்வொன்றாக எண்ணினால் நிச்சயமாக அதை எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு மிக உயர்ந்தது சிறப்பானது அல்லா நாடுபவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய நாத்திகள் ஏற்றிற்கு அல்லா தலை இதை கொடுக்கல உலகத்துல பணம் ஆட்சி பதவியில மமதை உள்ளவர்களுக்கு அல்லா தலை கொடுக்கல அல்லாஹ் எங்களை போல மக்களுக்கு அல்லா இதை ஜாஹிதோ பில்லாய் ஜிஹாதி உவஷ்டமாகும் அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கிறார் அல்லாவுடைய தீனுக்கு நீங்க உங்களால முடியுமான உங்களோட செல்வம் உங்களோட பணம் உங்களோட ஆட்சி உங்களோட பதவி உங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய அனைத்தையும் இதுக்காக பயன்படுத்துங்கள் என்று அல்லா தலை சொல்றார் அல்லாவுடைய தெரிவும் அல்லாமத்தாலுடைய தெரிவுதான் நூகலை சிராத்துடைய மனைவி நரகத்துக்கு போறது அல்லாவுடைய தெரிவுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தகப்பன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அல்லாவுடைய தெளிவுதான் நபியுடைய சிறிய தந்தை அபு தாலிப் கடைசி நேரத்தில் இந்த தீனை எடுக்க மறுத்தது அந்த அல்லாவுடைய தெரிவுதான் நம்மை இந்த தீரில் ஆக்கியிருக்கிறது பரிபூர்ணமாக நுழைத்துக் கொள்ளுங்கள் அரிசுவத்தை பின்பற்ற வேண்டாம் என்று ولا تموتن الا وانتم مسلمون அல்லாஹ் அல்லடியார்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாவை எப்படி பயப்பட வேண்டுமோ பயந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்கள் இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த தெரிவை தந்து குல்லு மௌலூதின் யூலது அலாபித்துவத்தில் இஸ்லாம் ஒவ்வொரு குழந்தையும் இந்த இஸ்லாம் என்ற அந்த அந்த பித்திரத்தோட தான் பிறக்கிறது அந்த சூழல் அவை என்ன சூழல் இருக்குமோ அந்த சூழலுக்கேற்ப அது மதம் மாறி போகிறது அல்லா நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த தெரிவு ஒரு பெரும் பான்மை வேறொரு சிந்தனையில் இருக்கக்கூடிய இடத்துல அல்லா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த ரப்புக்கு நாங்கள் பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு கனிமான தெரியாமலே இது நீடிக்க வேண்டும் இறுதி நேரம் இந்த துணியாவிற்கு பிரியக்கூடிய நேரத்தில் அது எந்த வினாடி எந்த நிமிடம் என்று தெரியாது மெம்பரில் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு மணிக்கு கீழே இறங்குவதா என்பது நிச்சயம் இல்லை கண்ணியமானவர்களே رجاء அஜலஹும் லா யஸ்தாகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன் அஜல் வந்துவிட்டால் ஒரு வினாடியும் தாமதிக்கப்பட மாட்டாது ஒரு குழந்தையுடைய ரூ ஊதப்படக்கூடிய நேரத்தில் அவனுடைய அஜல் என்ன என்ன அவன் பாக்கியவானா துர்பாக்கியவானா என்று எழுதப்பட்டு விட்டது ரூபூதப்படும் பொழுது மலக்கிலை சொல்லிதான் அந்த ரூகை இங்கு பதிவு வைக்கிறார்கள் அதனால் நூறு வருடமும் வாழலாம் நூத்தி நாற்பது வயதுடைய மனிதரையும் நான் கண்டிருக்கிறேன் நூத்தி ரெண்டு வயதுடைய ஆசானிடத்தில் ஹதீஷுடைய அந்த பாடத்தை படித்திருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு வாரம் பிறந்த பிள்ளையையும் கையால தூக்கி அழைத்திருக்கிறேன் கனிவானவர்களே எந்த நேரம் யாருக்கு மௌத்து வரும் என்று தெரியாது பணம் அப்படியே இருக்கும் வாகனம் அப்படியே இருக்கும் வீடு வாசல் அப்படி இருக்கும் சொத்து செல்வம் அப்படி இருக்கும் எல்லாமே இருக்கும் நூத்தி ஐம்பது வருஷம் வாழ வேண்டும் என்று எல்லா எக்யூப்மெண்ட்டையும் சேர்த்து வைத்த மாணவன் உலகத்தில் எல்லா டாக்டர்களையும் எடுத்து எல்லா ஆயத்தங்களையும் செய்தவர் ஐம்பது வயதில் உலகத்தை விட்டு பிரிய வேண்டியதை எல்லாரும் கண்கொண்டு கண்டிருக்கிறோம் உலகம் எங்களை கையில் இல்லை ஒரு அணுவும் எங்களை கையில் இல்லை அல்லா தன் கைவசம் தான் வைத்திருக்கிறான் தந்திருக்கிறான் அந்த தந்திருக்கிறதை சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று அல்லா சொல்கிறார் சுலைமான பைத்துல் முக்கத்தஸ் பைத்துல் மக்திஷ் பைத்துல் முக்கத்திஷ் அதை விலை கொடுத்து ஒரு காணியை வாங்க பார்த்தார்கள் பணம் கூட என்று தயங்கினார்கள் அல்லா கேட்டான் உன்னுடைய பணமா நாம் தந்ததா என்று கேட்டான் உன்னுடைய பணமா நாம் தந்ததா என்று கேட்டான் அல்லது இன்னும் விதவை ஒரு ரசத்தினாகும் என்று கூறி நாம் கொடுத்ததிலிருந்து செலவழிக்கிறார்கள் என்றார் கலை செலவழி அதற்கு குச்சி நீ செலவழி நான் உன் மீது செலவழிக்க என்று சொல்கிறார் ஒன்றுக்கு ரெண்டு வேணுமா ஒன்றுக்கு பத்து வேணுமா ஒன்றுக்கு நூறு வேணுமா ஒன்றுக்கு எழுநூறு வேணுமா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடி வேணுமா எத்தனை வேணும் அல்லாவுக்காக தர காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாடத்தில் கொடுத்திருக்கலாம் அதாவது அல்லது அவர்கள் ஆறு கொடுத்தார்கள் அல்ல அறுபதை கொடுத்தார் வியாபாரத்தினூடாக ஆறு கொடுத்தார்கள் தர்மம் அறுபது கொடுத்தான் அல்லாஹ் தன்புறத்தில் இருந்து அதனால் கனிவார்களே ரப்பல் அல்லாஹ் என்னை தெரிவு செய்திருக்கிறார் அந்த தெரிவுக்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமை பட்டிருக்கிறோம் நீங்க ஏன் இவ்வளவு தொழுக வேண்டும் உங்களோட கால் கைங்கிற அளவுக்கு நீங்க தொழ வேண்டுமா அப்படா கூட அப்தன் ஷக்கூரா நான் ஒன்று நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடாதா அவங்க نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض الدرجات ليتخذ بعضهم بعضا سخريا சொன்னார்கள் அல்லாக்கு வேற கிடைக்க இல்லையா இந்த முகம்மதை நபியாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான் நீங்க தான் இந்த நபித்துவத்தை கொடுக்கிறீங்க நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு உங்களோட எக்கனாமிக்ஸ் உங்களோட டே டு டே லைஃப் உங்களோட பேசிக் நீட்ஸ் உங்களுடைய அன்றாட மீன் அதற்கூட உங்களோட கையில வச்சுக்கொள்ள தெரியாது நீங்க அவன் அவ்வளக்கும் ஆகிறக்கும் இன்சக்கும் வஜின்னக்கும் يا عبادي كلكم جائع إلا من أطعمته فاستطعموني أطعمكم يا عبادي كلكم عار إلا من كسوته فاستقسوني أكسكم يا عبادي كلكم ضال إلا من هديته فاستهدئكم يعني யார்களே நீங்க என்ன ஆடை இல்லாம இருக்கிறீங்க நேக்கட் எனக்கு தாழ கேளுங்கள் ஆடை தருகிறேன் நீங்க எல்லாரும் உணவு இல்லாமல் இருக்கிறீங்க எனக்கு இந்த உணவு கேளுங்க உணவு தருகிறேன் நீங்க எல்லோரும் வலிக்கட்டில் இருக்கிறீங்க என்னிடத்துல இதாயத்தை கேளுங்க அவங்களுக்கு இதாயத்தை இருக்கிறேன் அப்படியே பார்த்து சொல்கிறார் நீ எங்க இருந்தீங்க கிதாப் ஈமான் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியாது அன்பு நபியே நான் தான் உங்களுக்கு விளங்கு வச்சேன் நீங்க ஒரு எத்தீமாக இருக்க இல்லையா உங்களுக்கு அல்லாக்கால ஐக்கியங்களை ஆக்கினான் அந்த நபியை கூட விட்டு வைக்கின்ற அந்த நபிக்கு கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்க எத்தீமாக இருந்தீங்க உங்களை நாங்க எப்படி பாதுகாத்தோம் நீங்க வறுமையில இருந்தீங்க உங்களுக்கு செல்வத்தை தந்தோம் அதனால யார் உங்களோட முன்னுக்கு வந்துச்சா அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் எப்படி உதவி செய்யலாம் அவருக்கு நான் என்ன செய்யலாம் என்று பார்க்கணுமே தமிழ எப்படி தப்பி போகலாம் என்று பார்க்க வேண்டாம் தப்பி போவதே சரி அல்லாவுடைய தப்பி போகல அல்லா தலா கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் ரஹ்மான் ரஹீம் எங்களை ரெண்டு வயது பிள்ளைக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பாடம் நூறு வயது பெரியவருக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பாடம் அவர் ரஹ்மான் இறக்கம் உள்ளவன் அவன் எல்லாத்தோடையும் இறக்கம் உள்ளவன் பௌத்தர்களோடு இறக்கம் உள்ளவன் இந்த நாட்டு இந்துக்களோடு இறக்கம் உள்ளவன் இந்த நாட்டு கிறிஸ்தவர்களுடன் இறக்கம் உள்ளவன் உலகத்தில் வாழக்கூடிய யூதர்களுடன் இறக்கம் உள்ளவன் ரஹ்மான் அல்லாஹ் ரஹ்மான் அவனுடைய இறக்கம் அது முஸ்லிம்களோட மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய ஏற்று நாத்திகள் முழு அவனுடனும் அவனுடைய இறக்கம் இருக்கிறது அதனால யாருலா தினமும் நாங்கள் என்ற சொல்லுது எனக்கு இந்த தீன எனக்கு இந்த ஸ்டார்டர் தந்தியே நான் கடைசி வரைக்கும் இதில் எடுத்துட்டு மௌத்தாகிறோம் நான் எல்லாரும் பேசக்கூடிய நாள் அதிகமான தேவை உள்ளவர்கள் கேட்கக்கூடிய எல்லோரும் அதுக்கு தேவையுள்ளவர்கள் அல்லா இடத்துல மன்றாட வேண்டும் யாருலா என்ற இந்த தீரோடு இருந்துட்டு வாழ்றதுக்கு நிற்கிறவ செய்தி என்னுடைய சிந்தனை என்னுடைய பார்வை என்னுடைய செல்வம் என்னுடைய அனைத்தும் அல்லாவோட மசூரம் செய்யணும் அல்லாக்கிட்ட செய்யணும் தன்னுடைய மூத்தவர்களிடத்தில் உலமாக்களிடத்தில் கால் வடித்திருந்து கேட்கணும் தெரியாத கேளுங்க முஸ்லிம் உமாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக பெரிய சோதனை அதுவும் கொஞ்சம் என்றாலும் பணம் உள்ளவர்களுக்கு இருக்கிற சோதனை என்ன தெரியுமா வாழ்நாள் தன்னுடைய செல்வத்தை எந்த முறையில நான் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய உறவினருக்கும் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மனைவிக்கும் எப்படி பங்கு போட்டு கொடுக்க வேண்டும் என்றது கூட தெரியாது அதனால மௌத்தாரிக்கா எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைய போல முதலாவது உலமாக்களுக்கும் பக்குவ கொடுக்கிறவருக்கும் உள்ள பிரச்சனை அவருடைய சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது அதனால சம்பாதிக்கிறதுக்கு முத இந்த பணத்தை எப்படி கொடுக்கணும் என்பதை சரிவர அறிஞ்சு கொள்வதை இன்றைய கட்டாய தேவையாக இருக்குது பணம் யாரிடத்தில் இருக்கிறதோ நான் ஒரு அன்பு சகோதரனாக ஒரு அன்பு நண்பனாக ஒரு அன்பு ஒரு பார்த்து உள்ளவராக உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு நத்திரத்து நீங்க எப்படி இந்த பணத்தை நான் செலவழிக்க வேண்டும் மௌத்தென்பது உறுதி அது யாராலும் தடுக்க முடியாது உலகமே ஒன்று சேர்த்தாலும் பாதுகாக்க முடியாது அதனால் எந்த நிமிடம் வரும் என்று தெரியாத ஒன்றுக்கு ஒரு மனிதன் பேராசை வச்சு ஆசைப்பட்டுக் கொண்டு சரியான மலைக்காத்தல கொடுக்காம போனா உள்ள குட்டிகளுக்கு சண்டை மனைவி பெற்றோருக்கு சண்டை ஒவ்வொருவருக்கும் போட்டி போறாம செதறி போவது குடும்பங்கள் சுவாரல்லா அதனால கண்ணியமானவர்களை இதை முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க இரண்டாவது நீங்க கொடுக்கக்கூடிய காத்த உங்களோட ஊர்ல இருந்து ஆரம்பிங்க வெளியில ரெண்டாவது கொண்டு போங்க குழுவுல சம்பாதிக்கக்கூடியவர்களே தான் இந்த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல தான் ஸ்ரீலங்காவுடைய business hub seventy three percent மற்றதுதான் இலங்கையுடைய மற்ற பகுதி எல்லாம் ஜிடிபி எடுத்து பாத்தீங்கன்னா ஆக கூட வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் தான் இருக்கிறது இந்த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல சம்பாதிச்சுதான் இலங்கைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஆனா வெஸ்டர் புரோவின்ஸ் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா கண்ணீர் வலிக்க வேண்டிய நிலைமை இருக்குது அதுலயும் குறிப்பாக இந்த கிழமை ஒன் டு கிழமை பிப்டீன் நான் போன மாசம் உங்களை சொன்னேன் திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து உங்களோட பணத்தை எடுத்து உங்களோட குடும்பம் மட்டுமல்ல உங்களோட மகல்லா இந்த குறிப்பிட்ட மசித் என்று சொன்னா குறிப்பிட்ட மசித உள்ள பணம் போதும் குறிப்பிட்டில் உள்ள ஜக்காத் போதும் இந்த மக்கள் பிச்சை கேட்காமல் இருக்கிறதுக்கு கொல்பெட்டியுடைய பணம் போதும் இந்த மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அதை கவனிப்பதே கொல்பட்டியுடைய இந்த மக்கள் தலைவர்களுடைய முதல் கடமை இல்லாட்டி அல்லா நாளைக்கு கொல்பெட்டியாக இருக்கலாம் இந்த மூவாயிரம் வருஷமாக இருக்கலாம் ஒவ்வொருவரையும் தொட்டு கேட்பான் என்ன செய்தாய் கொடுத்தாயா சரியா அளந்து கொடுத்தாயா நான் பத்து வீதம் கேட்கல நான் பதினஞ்சு வீதம் கேட்கல நான் ரெண்டு வீதம் நான் கேட்பேன் அந்த ரெண்டு வீதம் சம்பாதிக்கக்குல கணக்கில்லாம சம்பாதித்தாய் குடுக்க வரக்குல கஞ்சத்தனத்தோடு நடந்து கொண்டாய் என்று அல்லா குடிக்க ஆரம்பித்தால் யாராலும் தப்பிக்கொள்ள முடியாது அதனால் கனிமர சகோதரர்களே எந்த பகுதியில கடை வச்சிருக்கிறோமோ எந்த பகுதியில சம்பாதிக்கிறோமோ அந்த பகுதி மக்களுக்கு பிரயாரிட்டி கொடுங்க இமாம் ஷாபி ரஹமுல்லா அவர்கள் அதுல மிக உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பத்துவா இதுல மிக உறுதியாக இருக்கிறது அதனால் அதுல கவனம் செலுத்துவது மிக அவசியமாக இருக்கிறது முஸ்லிம் என்ற அடிப்படையில நான் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கிறதுக்கு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மாபெரும் செல்வம் தான் அல்லாஹுடைய குரான் அல்லாஹுடைய கலாம் சுகாலம் தான் ரமதான் வரப்போகிறது அஞ்சாம் தேதி மாலை மே மாதம் குறைவாக இருக்கிறோம் அல்லாஹு தலா இந்த ஷாபான் அடுத்தது வரக்கூடிய ரமபான் அந்த ரமபான்ல அல்ல இந்த பிரான் இறக்கி வைத்தார் அவர்கள் ரஜப் ஷாபான்ல நோம்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மக்களே ரமணான் வரப்போகுது அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் சாபாக்களை அதுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள் அதில் நாம் இதை இறக்கி வைத்திருக்கிறோம் ரமதான் அல்லது இருக்கிறான் ரமதானுடைய மாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறோம் நூத்தி பதினாறு சூறாக்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்துகள் அல்லாஹுடைய கலாம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடனும் பேசுகிறது உலகத்தில் வாழக்கூடிய எழுநூறு கோடி மக்களுக்கும் இந்த தூளை கொண்டு போய் சேர்வதை பாயிண்ட் பில்லியன் முஸ்லிம்களுடைய கட்டாய கடவுள் உலகத்தில் மெஜாரிட்டி அதை மாற்று கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாற்று கருத்துள்ளவர்களுக்கு இந்த தூளை கொண்டு போய் கொடுப்பதை முஸ்லிம்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது இந்த பொறுப்பை சாபாக்கள் தலைவர தெரிந்து கொண்டார்கள் சாபாக்களில் ஆண்கள் பெண்கள் இதை சரியாக புரிந்து கொண்டார்கள் அதனால் அவர்கள் குரானுடைய மொழிபெயர்ப்பை டிரான்ஸ்லேஷனை குரானுடைய பிரதிகளை சுமந்து கொண்டு போகவில்லை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை கொண்டு போனார்கள் அதனால இந்தோனேஷியாவுக்கும் சைனாவுக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் எங்கெல்லாம் சகாபாக்கள் தாவகங்கள் தம தாவகங்கள் அதற்கு பின்னால வந்தவர்கள் இந்த தூதை எடுத்துக்கொண்டு போனார்களோ சுகாதல்லா அங்குள்ள மக்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் காணக்கூடியதாக இருக்கு பாஷை தெரியாது மொழி தெரியாது ஈராக் என்ற அரபு பாஷை பேசுகிறாங்களா ஈரான்ல அரபு பாஷை பேசுகிறாங்களா இத்தாப்பியோட அரபு பாஷை பேசினார்களா உலகத்துல அந்த தொங்கல் எல்லாம் மனோபாச பேசுகிறார்களா இல்லைங்கிறார் சொல்லுகிறேன் எங்கெல்லாம் அவர்கள் போனார்களோ ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் அவருடைய வாழ்க்கை அதில் ஜொலித்தது அவர்களுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்லேஷனை எடுத்து கொடுக்க தேவைப்படவில்லை ஏன் எங்களை போல வாருங்க நாங்க எப்படி ட்ரெயின் செய்யணுமோ அதை பாருங்க எங்களை பள்ளியில வந்து இப்பாதத்தை பார்க்க தேவையில்லை எங்களோட தனிமையுடைய சிக்கிர பார்க்க தேவையில்ல எங்களுடைய குரான் திலாவத்தை நீங்க பார்க்க தேவையில்லை எங்களை வியாபாரத்தை பார்த்தா போதும் உங்களுக்கு ஸ்டாக்கு தெரிஞ்சு கொண்டது நாங்கள் செய்யக்கூடிய அன்றாட குழுக்கள் வாங்கல் மூலமாக உங்களுக்கு இஸ்லாம் உண்டா என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படித்தான் உலகத்தில் இஸ்லாம் அறிமுகமானது தவிர வாழால யுத்தத்தால் சண்டையால் அல்ல என்பதை உலகம் அறிந்த உண்மையாக இருக்கிறது கனிவான சகோதரர்களை இஸ்லாம போமியா என்பது எங்களுக்கு புதிதல்ல இஸ்லாம போமியாவுடைய இந்த ப்ரொனவுன்சியேஷன் இந்த இது புதிதாக இருக்கலாம் இப்ப இஸ்லாம் அறிமுகமான உலகத்துக்கு அன்றிலிருந்து இஸ்லாம போமியா இருந்து தான் இருக்கிறது Islamophobia is not new for Muslims இந்த அதை ஒரு புதிதானது அல்ல பழையது ஆனால் அதுக்கு முன்முகம் கொடுத்தவர்கள் அந்த சேலஞ்ச முன்னோக்கியவர்கள் அதற்கு அதுக்கு அழகாக பதில் கொடுத்தார்கள் தீங்குக்கு பதில் தீங்கல்ல நெருப்புக்கு பதில் நெருப்பல்ல நெருப்புக்கு பதில் தண்ணீர் நெருப்புக்கு பதில் பயில் அல்ல அந்த நெருப்புக்கு என்ன ஊத்துறது நெருப்புக்கு பதில் அது அழகான வார்த்தைகளால அழகான வாழ்க்கையாக முன்வைத்தார்கள் அதுதான் உலகத்துக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு போனது இந்த நிலைமையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்டாக்குவதாக நானும் நீங்களும் குரானுடைய வாழ்க்கை அல்லாடத்தில் இப்பொழுது கேட்போம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அலமது இல்லா கடைசி வரைக்கும் கேட்போம் குரானுடைய டிரான்ஸ்லேஷன் ஏழைகளுக்கு தேவைப்படுகிறது முஸ்லிம்கள் அரபு பாஷையிலிருந்து குரான விளங்கவும் அரபு பாஷைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன குழந்தைகளை மக்களிலிருந்தே அரபு பாஷையை புகழ்கணும் ஆங்கிலத்தை கொடுக்கிறது போல சிங்கள மொழியை கொடுக்கிறது போல தமிழ் மொழியில் பேசுறது போல இது அல்லாத மற்ற மற்ற லாங்குவேஜ படிச்சு கொடுக்கிறது போல ஒரு நாலு வயதுல இருந்து பதினாறு வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு பல லாங்குவேஜ் படிச்சு கொடுக்கிறான் இன்றைய ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி பல லாங்குவேஜ படிக்க முடியும் அதனால எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க அரபு மொழியை படிச்சு கொடுத்தா நேரடியாக அந்த குரான்ல இருந்து அவர்கள் படிப்பார்கள் அபூஜலுக்கும் குரான் வழங்கிச்சு உத்மா சேவாவுக்கும் குரான் வழங்கிச்சு குரான மறுத்த நிராகரிச்ச அந்த உமர்றதையெல்லாம் அவர்களுக்கும் குரான் வழங்கிச்சு அந்த சகோதரிக்கு அடியை போட்டு ரத்தத்தை வலிக்க வச்ச உமர் என்ன ஓதுரா நீ குரானே ஓதுரா என்ற அடியை போட்டு சகோதரி பாத்திமா அவருடைய தலையிலிருந்து ரத்தம் படியக்கூடிய காற்று பார்த்தேன் என்ற இந்த குரானுடைய திருவசனங்களை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரியுடைய அந்த வார்த்தை உமர் ஹத்தாவுக்கு கேட்டு ஹத்தாவுடைய கழுதை ஸ்லாத்துக்கு வர முடியும் உமர் ஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்று சொன்ன அந்த மக்கத்து வாழ்க்கையில உமர் எப்படி மனிதராக மாறினார் என்றால் இதுக்கு பிறகு உலகத்தில் ஒரு நபி வந்தால் அது உமராக இருக்கும் என்று வாழ்ந்தார் நூறு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சாபாக்களுடைய ஜமாத்தை பார்த்தை அந்த அமீரை பார்த்து சாரியா கொண்ட மலைக்கு பின்னால் எதிரிகள் பதுங்கியிருக்கிறார்கள் என்று மதியநாள் மெம்பரில் இருந்து எந்த விதமான அந்த டிவி சேனலும் இல்லாமல் அல்லாஹ் பேஸ்புக்கும் இல்லாமல் அல்லா அவர்களுக்கு திறந்து காட்டினால் பகைவர்கள் தாக்க போறார்கள் உன்னுடைய படையை நம்பரிலிருந்து சொல்லும் அவரே யார் சாரியத்து அல்சவல் சாரியா the leader பாரு மலையை பாரு பகைவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று அடிச்சு விடுவார்கள் அந்த டேட்டை அந்த நேரத்தை பதிவு செஞ்சுட்டு வந்தவங்க கேட்டாங்க அந்த சகாபாக்கள் சொன்னாங்க அன்றைக்கு உமருடைய சத்தம் அந்த மலைக்கு மேல லவுட் ஸ்பீக்கரை போட்டு கேட்கறது போல எங்களை காதுக்கு கேட்டுச்சு அன்றைக்கு அந்த சத்தம் வரையில சொன்னா நாங்க எல்லாரும் பகைவர்களால் தாக்கப்பட்டிருப்போம் கனிவான சோதர்கள் செய்யாங்களே இப்படி இருந்த மனிதரை இப்படி பார்த்து சிந்த குரவான் கடுமையான உள்ள உள்ளவர்கள் சுமாரல்லா முஸ்லிம் உமை மதீனாக வீட்டு ஓதித குரான் அந்த உலகத்தை பார்த்து துபையிலிருந்து காதல பஞ்ச போட்டுக் கொண்டு வந்தார் மக்காவுக்கு நவியவர்கள் ஓதக்கூடிய குரான கேட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் என்று வந்தவர் அவர் களிம சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நபியை சூனியக்காரன் என்று சொன்ன திமான் அந்த திமான் என்பவர் நபியவர்கள் ஓதக்கூடிய குரானை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஹம்சா அவர்களுடைய நெஞ்சை புலந்த அந்த ஹிந்து அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை நசிவாக்கினார் கண்ணியமானே இன்று உலகத்தில பல மொழிகள் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன மக்கள் இன்றைக்கு உலகத்துல பறந்து வாழ்கிறார்கள் இந்த நேரத்துல ஆக ஆபத்து என்னன்னு சொன்னா எங்களை புராண பற்றி இந்த இன்டர்நெட் யுகம் தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டே இருக்கு குறிப்பாக வேற நாட்டில் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேகம் சிங்கள மொழியில நீங்க நெற்றில போயிட்டு பாத்தீங்கன்னா தவறான பல கருத்துக்களையும் இஸ்லாம் சம்பந்தமாக நிரப்பப்பட்டிருக்கு தவறான மொழிபெயர்ப்புகள் சிங்கள மொழியில இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம் தவறான சுண்ணத்தில் ஜமாத்தை சேராத அகலசுலத்தல் ஜமா ஹக்கில உள்ளவர்கள் அது ஜமாத்துகளாக இருக்கலாம் வல்லவர்களாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம் நபையவர்கள் சொன்ன அயல் சுண்ணத்தல் ஜமாத் அந்த அயல் சுண்ணத்தல் ஜமாத்தை தான் ஜெவியத்தில் உள்ளவா தன்னுடைய ஒற்றுமை பிரகடனத்தில் வெளிப்படுத்திருக்கிறது அயல் சுண்ணத்தல் ஜமாத் இந்த அயல் சுண்ணத்தல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட இஸ்லாத்திலே சம்பந்தம் இல்லாத முஸ்லிம்கள் அல்லாத பலரும் சிங்களத்தில் இஸ்லாமத்தை அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அது பல வருஷமாக செய்து வருகிறார்கள் குரானையும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாம் என்ற பெயரில் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பகிரங்கமாக போய் எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள் முஸ்லிம்கள் அல்ல அவர்கள் ஆனால் சிங்களத்துல இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் பல வருஷமாக இதை செய்து வருகிறார்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்கள் இல்ல கண்ண முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு குரானை தவறாக இன்டர்நெட் பண்ணி அதுவும் சிங்கள மொழியில மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார்கள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் நெட்ல வைத்து பார்த்தா சிங்களத்துல முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் தவறான கருத்துக்களை நிறச்சி வச்சிருக்கிறார் புராண பத்தி போட்டால் சிங்களத்துல வாழது சிங்கள மொழியில வாழது அது தவறான கருத்துக்கள் அல்லாஹ் இப்படியாக ஒரு யுகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்கள் புராண நேரடியாக படித்து விளங்கணும் அவர்கள் அரபு பாஷையில உலகளாவிய ரீதியில முஸ்லிம்கள் அது அலட்சியம் இரண்டாவது தவறான கருத்துகள் உலகத்தில் வேகமாக பறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குரான பத்தி ஹதீச பத்தி சிக்கல மொழியில பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு குரானும் ஹதீசும் தவறாக இன்டர்பிரிட் பண்ணப்பட்டிருக்கு இந்த நேரத்தில்தான் அல்லாஹு தாலா ஒரு சாலையான மனிதனுக்கு உள்ளத்துல போட்டு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கவலைப்பட்ட மனிதர் வந்து சொல்கிறார் இதோ எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்ப இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாசம் மூணாம் திகதி இப்படி ஒன்று நீங்க ஆரம்பிச்சு தாங்க என்று வந்து ஒப்படைக்கிறார் ஐம்பது உலமாக்கள் இந்த நாட்டில் உலமாக்கள் சிங்கள மொழியில தேர்ச்சி பெற்று இருக்கல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு இந்த மஹல்லாவை சேர்ந்த ஒரு ஆளின் முதல் சப்பலை இங்கே சொல்லக்கூடியவர் மௌலானா ஆரூன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் தன்னுடைய ஒரு மதரசாவை ஆரம்பித்தார் இதே அல்லாத சப்பாமல் முதல் சப்பில சொல்லக்கூடிய ரெண்டு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சிங்கள மொழியில மதரசா ஒன்றை ஊர்வல வத்தை ஆரம்பித்தார்கள் அதற்கு பல நிறுவனங்கள் உண்டாகிய அகமதுல்லா என்று நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன் பல உலமாக சிங்கள மொழியில ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தில் இந்த தேவை முன்வைக்கப்பட்ட உடனே அலமது இல்லா சென்னை பத்து பேரை தெரிவு செய்து அந்த பத்து பேரால அமர்ந்து உலமாக்கல் உள்ள முக்கியஸ்தர்கள் மொழி ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏழாம் திகதி இந்த மாதம் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை இது இந்த நாட்டில் அலமது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட இந்த கூட சிங்களத்துடைய அடிக்குறிப்புகளும் முக்கியமான விளக்கங்களும் அழகான மொழியில அலமதுல்லா இது வெளியாக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் சிங்களம் பேசக்கூடிய முஸ்லிம்கள் யாரும் சந்தேகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் இதற்கு செலவழித்த அந்த குடும்பம் தன்னுடைய பேரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று எவ்வளவு அவர்களிடத்தில் சொல்லியும் உங்களுடைய தகப்பன் மௌத்தாகி விட்டார் அவருடைய பேர் என்றாலும் போடுவோம் என்று சொன்னார் நிச்சயமாக எங்களை யாரோட பேரும் போடக்கூடாது எங்களை பாப்பாட பேரும் போடக்கூடாது என்று மிக வலியுறுத்தி சொல்லி சென்ற மாதம் சும்மால இந்த இந்த மசிதில வச்சு அவர்களுக்கு முதல் முதலாக இந்த பிரதிய இமாவுடைய ரூம்ல வச்சு நாங்கள் கொடுத்து ஒரு துவாவோட இதை ஆரம்பித்து வைப்போம் இந்த வாரம் இந்த மாதம் ஏழாம் திகதி அலமது இல்லா இந்த நாட்டுடைய பிரதமர் தலைவர் பிரசிடண்டுடைய அவர்களை வைத்து அலமது இல்லா உணவாக்கள் புத்திஜீவிகள் முக்கியத்தர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வெளியிட்டப்பட்டிருக்கிறது மிக அழகான காகிதத்துல அழகான வடிவத்துல ஆயிரத்தி முன்னூறு ஐம்பது பக்கங்கள் கொண்டு இந்தியாவில் போய் இதை பிரிண்ட் பண்ணி குழந்தை இதை முன்வைத்திருக்கிறோம் இதோ இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இடைப்பட்ட ஒரு தொகையில தான் இது காஸ்ட் ஆகுது இதை எடுத்து ஒவ்வொருவரும் ஒரு அமானிதமாக எடுத்து முஸ்லிம்கள் முதலாவது சிங்கள பாஷையில தேர்ச்சி பெற்ற முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில இதை எடுத்துக்கொள்ளும் வெகு சீக்கிரம் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சென்னை சொல்லமா வெளியாக வேண்டும் அதுக்கும் பலர் முன்வர வேண்டும் பல லட்சம் ரூபாக்களை இதுக்காக செலவழித்த அந்த குடும்பத்துக்கு அல்லா மேலான கூலியை அல்லா நசீவாக்குவாராக இதை வேற சகோதரர்களை இதை இந்த இந்த பிறந்தையை ஒவ்வொருவரும் பதிவு செய்து தன்னுடைய செல்வத்தை பணத்திற்கு செலவழித்து அல்லா தந்த இந்த கலாவை இவ்வளவு நாளாக அன்றைய தினம் பேசின எல்லாரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா இது நீங்க சமைக்கிட்டீங்க இது நீங்க பல வருஷத்துக்கு முதல் செஞ்சிருக்கணும் நீங்க ஒன்று செஞ்சிருந்தா எங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வந்திருக்காது இதுதான் எல்லாராலும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு அடிப்படையாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதனால் இத நாங்கதான் பிரிண்ட் பண்ண வேண்டும் என்றது அல்ல இந்த நாட்டில் உள்ள யாரும் எங்கேயும் பிரிண்ட் பண்ணலாம் நீங்க பிரிண்ட் பண்ணி விநியோகிக்கலாம் வைக்கலாம் ஆனா இந்த ஸ்டாண்டர்ட மெயின்டைன் பண்ணோம் இதை கொண்டு போய் மக்களுக்கு கொடு இதை விட நல்ல வடிவத்தில் செய்யலாம் என்று முன் வர வேண்டும் அதுதான் நான் ஆசைப்படுவேன் நான் விரும்புகிறேன் இதை விட நல்லதாக நாம் செய்திருக்கிறத விடவும் அல்லாவுடைய கலாமுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இஸ்லாமிய தூதை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்களுக்கு நசீபாக ஒரு மேலாள சோதனை இந்த நாடு இருக்கும் இந்த நாடு சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாட்டுல குரானுடைய அந்த தூதுல நாம் மிக தெளிவான ஒரு தூதை கொடுத்திருக்கிறோம் எங்கட குரான் பல சமூகங்களோட வாழ்றதுக்கு கற்று தருகிறது எங்கட குரான் மற்ற மதத்தை மதிக்கிறது சொல்லி தருகிறது எங்கட குரான் மற்ற மார்க்கத்தை திட்ட வேண்டாம் என்று சொல்கிறது எங்கட குரான் அந்நியர்களை மதித்து நடக்கணும் என்று சொல்கிறது எங்களை குரான் மனிதர்களை மதிச்சு நடக்கிறது சொல்கிறது அது பௌத்தராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் யூதராக இருக்கலாம் எங்களை இஸ்லாம் எங்களோட குரான் இதை நான் படித்தருகிறது இந்த தூரை நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போக வேண்டும் நாங்க இறுதியாக சொல்லிட்டு முடிக்கிறேன் நானும் நீங்களும் இதுக்கு பங்காளிகளாக மாறாட்டி அல்லாவுத்தானா வேற சமூகத்தை கொண்டு வருவார் என்று அல்லா குரான் சொல்கிறார் இதே குரான் அதே சொல்கிறது வயலா தங்கெரு யுவத்திற்கும் அதாவது அறிவன் வயத்தத்தில் கோமன் வயலுக்கும் ஏ முஸ்லிம்களே அல்லா தந்த இந்த தீனை நீங்க சரிவர புரிந்து செயல்படாவிட்டால் இந்த தூதை சரிவர கொடுக்காவிட்டால் அல்லா உங்களை ஒதுக்கிவிட்டு திருப்பல் கெட்டு போனா தூக்கி போடுறது போல தக்காளி அமைஞ்சு போனா தூக்கி வீசுறது போல அல்லா தூக்கி விட்டு வேற சமூகத்தை கொண்டு வருவார் என்று சொல்வார் அதனால அல்லாவுடைய கலாவை புரிவோம் செயல்படுவோம் அமலுக்கு எடுப்போம் அல்லா காலா எனக்கும் உங்களுக்கும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக இந்த குரானுடைய தூதை சுமந்தவர்களாக உலகமெல்லாம் போக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கு நசீபாக்குவானாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் என்னுடைய குடும்பத்து வாழ்க்கையிலையும் என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இதை கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக அல்லா இடத்தில் நாம் அன்றாட பொழுதை என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குழந்தை என்னுடைய உணவர்கள் என்னை நேசத்து சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரானுடைய வாழ்க்கையாக ஆக்குவாயாக ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை யாரெல்லாம் எனக்கு நீ நசிவாக்குவாயாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியின்மையான சூழலை மாற்றி அமைதியான ஒரு சூழலை நீ ஏற்படுத்தி தருவாயாக யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய சொத்து செல்வத்தை பணத்தை அவர்களுடைய வீடு வாசலை அவருடைய மசிதர்களை அவருடைய மதரசாக்களை நீ பாதுகாப்பாயாக வாழ்ந்த